கோயில் திருப்பதியம் பாருங்க இது திருப்பெருந்துறையை நினைந்து ஆனா தில்லையில் இருந்து பாண்டதான் திருப்பெருந்துறை நினைப்பது திருப்பெருந்துறை ஆனா பாடுவது எது போல இருப்பது ஐய திருவையாறு ஆனா பாடுவது கைலாயத்தை யாரு காதல் மடப்பிணியோடும் கழிது வருவன் தம்பி திருவிழாத்துல யானை ஆண் யானை பெண் யானையா பார்த்தேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் புறக்கண்ணால் காண்பது இந்த யானையும் கண்ணு கன்றோம் ஆனா அகக்கண்ணால் காண்பது அம்மையப்பன் இதெல்லாம் இல்லையா எனவே இப்படியாக திருப்பெருந்துறை நினைந்து தில்லையில் அருளியது என்று சொல்கிறார்கள் அது இருக்கட்டும் அல்லவா அனுபோக இலக்கணம் என்ன அனுபோக இலக்கணம்னா இப்ப ஆண்டவனுடைய அந்த திருவடியை நினைந்து ஆன்மாவான திருவடியை பற்றி இருக்கிற அனுபவம் இருக்குதே அந்த அனுபவத்துல என்ன மாதிரி இல்லாம சொல்லும் அந்த இன்பம் தனிதே இன்பம் தனித்த இன்பம் அந்த அனுபவமாக இந்த பாடிய பாடல் என்று சொல்லுகிறார் அனுபோக இலக்கணம் என்று சரி முதல் பாட்டு எல்லாருக்கும் தெரியும் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன் ஐந்தின் வடி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் பெருமானி என் உள்ளத்துல அப்படியே நீ இருக்கிற அந்த உள்ளத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு புறத்தேயும் வந்து காட்சி கூட காட்சி கூட அது அனுபவ இலக்கணம் உள்ளத்துல என்ன அனுபவம் அந்த பெருமானை தரிசித்துக் கொண்டே இருக்கிற அனுபவம் அதை வெளியிலும் காணுங்கிறார் வெளியிலும் எப்படிப்பட்ட நான் எப்படி கண்ட ஒண்ணு மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன் இந்த அஞ்சு பொறி இருக்குது இது கெட்ட பய இந்த அஞ்சு இந்த அஞ்சு என்னன்னா எதை நம்ம நல்லது செய்யறோமோ அதுக்கு நேர் மாற செஞ்சா தேவலான்னு சரி இப்ப சாயந்தரம் அண்ணாமலையாருக்கு ரெண்டாம் காலத்துக்கு வரலாமா அப்படின்னு நினைச்சு மனசு நினைச்சதுன்னா ஆமா கண்ணும் பார்க்கலாம்னு நினைக்கும் போது என்ன பண்ணும் என்னமோ ஒளிய ஒளியில ஏழுல இருந்து எட்டுனாங்களே அதை கொஞ்சம் திருப்பேன் அப்படின்னு இந்த கையும் திருப்பேங்க கண்ணும் பாக்குறேங்க எங்க விட்டுடும் அண்ணாமலையார விட்டுடும் இப்படி மாறி நின்று எது நான் நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு நேர் மாறாயிருந்து மயக்கிடும் எது பஞ்ச புலன் அஞ்சு பொடி அப்படித்தான் எது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த மாறி நின்று எது நல்லதோ அதெல்லாம் விடுத்து எது கட்டதோ அதிலேயே செலுத்துகிற இந்த ஐந்து பொறி இருக்கே இந்த வாயில சுத்தமா அடைச்சிடு பஞ்ச புலனைந்தின்படி அடைத்து இந்த இந்த புறக்கண்ணால பாக்கிறத விட்டுட்டு அகக்கண்ணால் பாருங்க அதான் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் வெறும் முகத்தை வச்சு வெளியில பார்த்து சுகத்தையும் பத்தி அங்கேயும் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு பாத்துறீங்களேப்பா அதை விட்டுட்டு அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் திருமூலர் முட்டாளர்களே அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்றெல்லாம் சொன்னார் எனவே மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்சப்புலன் பஞ்சப்புலன்னா எனக்கு உறவு மாதிரி காட்டி விட்டு ஆனா எனக்கு வேண்டாம் செய்யறது ஆனா எனக்கு உறவா இருக்கிற மாதிரி இருக்கிறது உயிருக்கு உறவு மாதிரியே காண்றது ஆனா செய்யறதெல்லாம் நேர்மாறா இருக்கிறது இப்படிப்பட்ட வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து இந்த புற புறத்தில் இருக்கிற முகம் புற கண்கள் புறத்தில் இருக்கிற காது வாய் உடம்பு இவற்றை எல்லாம் அந்த வடியை அடைத்து விட்டு அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் சோதி இந்த புற அமைப்பெல்லாம் அடக்கி விட்டுட்டு அக உணர்வுல எனக்கு காட்சி கழித்துக் கொண்டே இருக்கலாம் உள்ளத்திலிருந்து அதனால தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அதனால இதுவரைக்கும் புறத்தே இருந்திருந்து வழிபட்ட நான் அதை மாற்றி இப்ப அகத்தை வழிபட்டு உன்னை நான் நினைக்க முடியாத புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்குது அதனால என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்தருளாயி நீ எப்படி இப்ப காட்சி அளித்துக் கொண்டிருக்காயோ அது போலயே எனக்கு புறத்தும் அகத்தும் அளிக்கணும் அருளாய் தேரலின் தெளிவே தேனுடைய தெளிவாக இருக்கிறவனி சிவபெருமானி திருப்பெரும் துறையுரை சிவனி பொருள் வேண்டாம் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ இறைவன் தருகிற இன்பம் இந்த உலகத்திலேயோ அந்த உலகத்திலேயோ அதுக்கு மேல் உலகத்திலேயோ யாண்டும் இல்லாத அந்த இன்பம் அதான் எங்கும் இயலாததோ இன்பனும் பாலதா இங்க இருக்குது திருவாசனம் திருவம்பா எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதாய் கொங்கும் அந்த அம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி என்று சொல்றாரு அந்த எங்கும் இல்லாததோர் இன்பத்தை காட்டுகிறான் அப்படிப்பட்ட இன்பத்தை ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமி என்னுடைய அன்பி என்று சொல்லி பெருமானி எனக்கு உள்ளவா காண வந்தருளாய் எப்படி உள்ளத்தில் இருந்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறாயோ அதே காட்சியை புறத்திலும் என் முகத்திலும் காண வேண்டும் அப்ப என்னுடைய குரவு சுவாமிகள் முருகப்பெருமான் இப்படித்தான் வேண்டார் தடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் நீ எப்படி என் உள்ளத்தில் இருக்கியோ அது மாதிரி எனக்கு முன்னால காட்சி கொடுத்து எனக்கு அருள் சூழ்நிலை அதான் உள்ளவா காணவன் தருளாய் இதெல்லாம் இவை பாருங்க அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரமல்லா இன்னருள் தந்தாய் எனக்கு திருப்பரந்துரையில நீ கொடுத்த இன்பம் இருக்குதே அது மிகப்பெரிய இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை இந்த உயிர் மட்டும் இன்புறல இந்த உயிரை சேர்ந்த இருக்கிற உடம்பும் கூட ஆராடா பாருங்க வாயே வாழ்த்து கண்டாய் சொன்ன வாய் வாழ்த்தன உடனே நல்ல வாய் நல்ல வாய் நல்ல வாய் கைகால் கூப்பி தொடீர் அப்படின்னு சொன்ன தானா இப்படி ஒரு தரம் சிறங்கு விக்குது ஒரு தரம் கரங்கு விக்குது அருமை அருமை நெஞ்சே நீ நினையாய் சொன்ன உடனே அருமையா நினைச்சு செவியால் கண்மீன்களோ என்று சொன்ன உடனே மற்ற பாடல நினைச்சுட்டு ஓதாமூர்த்தி பாடுறத இதை கேட்கப்படாது அல்லவா ஓதாமூர்த்தி பாடுறதை கேட்டுக்கிட்டு செவிகால் கேள்விங்களோ அது மாதிரி இந்த புறத்தை அகத்தினுடைய இன்பத்தை புறத்தையும் கண்டுகொண்டிருக்க முடியாத மொழிப்புடைய மீனால் அடியின் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக ஆவி உயிரானது உருகும் ஆனா உடம்பும் உருகுமா ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற நிகழ்ச்சி தானே உடம்புல வரும் உள்ளத்துல ரொம்ப அந்த அருகைக்குரிய வந்து கண்ண தண்ணி தானா வரும் தானா வரும் அல்லவா அதனால என் பாராமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு ஓர் கைமாறு உள்ளத்துல என்ன அப்படியே இருக்குதோ அது அப்படியே புறத்தையும் காணுமாறு எனக்கு செஞ்சியப்பா நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யும் யான் இதற்கிலனோர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனி முதல்ல எனக்கு முன்னின்று காட்சி கொடுத்தாய் பிறகு முழுதுமாக காட்சி கொடு முழுதும் என்ன யாண்டும் வேண்டும் இங்க பார்த்தா நீதான் இங்க பார்த்தா நீதான் இங்க பார்த்தா நீதான் அப்படி முழுதுமாய் இப்படி எல்லாம் காட்சி கொடுத்திருக்கிற பெருமானி முத்தனி முடிவிலா முதலே அவனுக்கு ஆதிய மந்தம் இல்லாதவன் அவனுக்கு முடிவு என்பதும் இல்லை முடிவிலா முதலே நீ எங்க இருக்கிறாய் தென்பெரும் துறையாய் திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானி சீருடை சிவபுரத்து அரசி அழகாக இருக்கிற சிவபுரத்தில் இருக்கின்ற பெருமானி என்கிற என்ன பண்றது முருகா முருகா சாப்பிடுது இருக்கிறவங்க அந்த சிவம் இருக்கட்டும் அரசனி அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனி அரசனி அங்க பாத்தீங்களா அரசனிங்காம அரைசனின்னு இருக்கு ரை போட்டிருக்கோம் ஏன் போட்டிருக்குன்னு கேட்டா பின்னால ரெண்டாவது அடி பாருங்க புரை புரைன்னு இருக்கு மூன்றாவது வரி திரை பொறான்னு இருக்கு நான்காவது வரி உரைன்னு இருக்கு அந்த மாதிரி பின்னால புறை என்றும் திரை என்றும் உரை என்றும் வந்ததுனால முன்னால் இருக்கிற அறங்கிறது அறையினாச்சு அவ்வளவுதான் இதுக்கு என்ன தெரியுமா உரை எழுதுவாங்க நினைச்சா அரசனே என வேண்டுவது அரசனே என்றார் எதுகை நோக்கி தெரிந்தது எதுகைன்னு என்ன பின்னால மூணு வரையும் ரை ரைன்னு வர்றதுனால இதுவும் அறையின் ஆயிட்டார் ஆனாலும் அரசனேங்கிறதான் பொருள் பொருள் என்னமோ அரசனேங்கிறதா அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே எனக்கு வந்து நீ எனக்கு தாய் தந்தையாகவும் இருக்கிறாய் அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே ஆவியோடு ஆக்கை இந்த உயிரையும் சரி உடம்பையும் சரி ரெண்டையும் இணைத்து என்ன செய்யறாய் புரை புரை கனிய புகுந்து நின்று புரை புரைனா அப்படியே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமும் அப்படியே கனிந்து கனிந்து கனிந்து கனிந்து வர முடியாது இல்ல இப்ப உடம்பெல்லாம் கனிந்து உனக்கே உருகி நான் இருக்கும்படியா செய்யறேன் புரை புரை கனிந்து கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இருளெல்லாம் நீக்கிய பெருமானி திரை போரா மண்ணும் அமுதத்தன் கடலே அருமை நீ அமுதமாக கடலா இருக்க இந்த அமுத கடல் எப்படி கேட்டா அலை அடிச்சு அடிச்சு வருதான் அந்த அலைகள் மேல் மேல் வரும்படியான அவ்வளவு பெரிய அலைகளை உடையும்படியாக இருக்கிற நீ அமுதக்கடல் அமுதக்கடல் இங்க இருக்க உப்பு கடல் இதை நான் பாக்கிறலாம் அவருக்கு பெருமான் அமுதக்கடலாக விளங்குறான் அப்பாட்ட ஒவ்வொரு அலையும் மேல் மேல் எழுந்தெழுந்து வருகிறதாம் அப்படிப்பட்ட அருமையான அமுத கடலாக இருக்கின்ற பெருமானி திருப்பெரும் துறையுரை சிவனி இப்படி எல்லாம் எனக்கு இருக்கின்ற நீ திருப்பெருந்துறையிலும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாய் உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வி உரை உரைன்னா சொல்லு சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறான் ஜோதி மணிமுடி சொல்லில் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை திருவாசகம் தான் குயிலே கேட்டியேன் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மினவின் பாதாளம் ஏழு இருக்கப்பால் பெருமானுடைய திருவடி எங்க இருக்குன்னு கேட்டா பாதாளம் பாதாளம் அதுக்கு இருக்குல்ல ஜோதி மணிமுடி அவருடைய முடி எங்க இருக்குன்னு கேட்டா வாயினாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு மேல என்றுதான் என்றெல்லாம் சொன்னோம் ஜோதி மணிமுடி சொல்லி சொல்லிறந்து நின்று இன்னைக்கு தான் நாங்க பாதாள் லிங்கமே பார்த்தோம் ஐயா ஐயா அழைச்சிட்டு போய் ஆனா அந்த முகத்துல அருமையா இருக்கு அந்த வயது இருபது இருபத்தி ரெண்டு இருந்தாலும் கூட அந்த முகத்துல ஒரு தனி தெளிவு இருக்கு இந்த ஊழினை உரிக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய பெண்ணினை சொல்லுங்கிறாரே இந்த உடம்பு உருக உருக உள்ளொளி பெருகிட்டே வருங்க அது தவத்தினுடைய வடிவு சரி எனவே இப்படி இருக்கும்படியான பெருமான் திரை போரா உரை உணர்வு இருந்து நின்று உணர்வதோர் உணர்வே இவருடைய பேச்சுக்கெல்லாம் எட்டி அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற பெருமா உணர்ச்சி யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே நான் உன்னை எப்படி போடுவேன் எனக்கு தெரியல நான் எப்படி போகணுங்கிறத நீதான் எனக்கு கத்துக் கொடுக்கணும் எனக்கு என்னப்பா தெரியும் உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு பெரிய பெரிய முனிவர்கள் நிறைய இருக்கிற தேவர்கள் ஒழிந்தோர் இன்னும் பக்குவமுற்ற ஆன்மாக்கள் இப்படி யாரெல்லாம் உன்னை உணர்ந்து எண்ண முடியுமோ அப்படி அந்த எண்ணிக்கையில பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே அவங்க எல்லாம் பெருமானை தியானம் பண்ணுவார்கள் தவிர அது எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு திருமுந்தியார் பாட்டு சித்தாந்த சாத்திரத்துல ஐயா ஆண்டவன் தருகிற இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி தெரியும் இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி வர அது எப்படிப்பா நான் சொல்லுவேன் அது அப்படி இருந்தது அப்படி அப்படி இருந்தது எப்படியா அப்படி இருந்தது அறியும் அறிவதன்று உந்தி பெற அறிவினால் அதை சொல்ல முடியாது அனுபவத்தால் அவங்க அனுபவிக்கலாம் ஆனா அறிவினால் என்னன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் தான் இறை இன்பம் என்றெல்லாம் சொல்கிறாரே அதைத்தான் இங்கும் சொல்லுகிறார் உணர்வக்கம் பெரிவரும் பொருளே இணங்கிலி எல்லா உயிருக்கும் உயிரே இணங்கிலி உனக்கு ஒப்புமை யாருமே சொல்ல முடியாது திருவள்ளுவர் தனக்கோமை இல்லாதான் கால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றுகிறது அவனுக்கு ஓமை சொல்லணும்னா வேற யாரும் சொல்ல முடியாது அவனுக்கு அவன் தான் ஓமை அப்படிப்பட்ட இணங்கினி ஒப்புமை இல்லாதவனி எல்லா உயிர்க்கும் உயிரே இந்த உலகத்துல எத்தனை விதமான ஆன்மாக்கள் இருக்கோ அத்தனை உயிர்க்கும் உயிராயிருக்கிறாய் என்னை பிறப்பருக்கும் மருந்தே என்னுடைய பிறப்பினை எல்லாம் நீக்கும்படியான மருந்தாகவும் இருக்கிறாய் பெருமானி திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவணியே அருமை அருமை திணிந்ததோர் இருளில் இந்த உலகம் எல்லாம் அப்படியே ஒரே இருளாக இருப்பது அதுல ஒரு பெரிய ஒளியாக இருப்பாய் என்றால் அது நீதான் நீதான் திருவசிப்பாவில ஒரு பாட்டு ஒளி வளர் விளக்கி உலப்பிலா ஒன்றி நம்முடைய விளக்கெல்லாம் போடும்போது நல்லா இருக்கும் அப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் எண்ணெய் இல்லாம எண்ணெய் ஊத்தினா திரி திரி திண்டணும் திரி போயிடணும் திரி போடணும் இதெல்லாம் அவ்வளவுதான் ஆனா பெருமான் <laughs> அப்படி இல்லை அது பாட்டு தனியா மேல தொடர்ந்தே வளரும்படியான ஒளி வளர் விளக்காக இருக்கலாம் ஒளி வளர் விளக்கு என்று இப்படியாக இணிந்ததோடீருளில் தெளிந்த தூவணியே திருப்பெரும் துறையுரை சிவனி திருப்பெருந்தில் இருக்கின்ற பெருமானி குணங்கள் தாம் இல்லா இன்பமே அருமை அருமை அவனுக்கு குணம் இல்லை என்ன அப்ப என்ன குணம் கட்டவன ஆண்டவன் என் குணம் தான் பின்ன குணம் இல்லைங்கிறார் இந்த உயிர்களுக்கு இருக்கிற சாத்விக ராட்சதம் தாமதமாகிய நமக்கு இருக்கிற குணம் இல்ல இதற்கு மாறாக எட்டு குணம் உடைய அந்த குணம் அவனுக்கு தான் உண்டு அதான் சொன்னார் எட்டு கொண்ட ஆர்தாமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற அந்த எட்டு குணங்களை உடையவனை உடையவரை இந்த ஆன்மாவான தொட்டுக்கிட்டே நின்னதுன்னு சொன்னா அவங்க இந்த உலகத்துக்கு வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க சிந்தனை பூரா பெருமானை தொட்டு தீண்டியே இருப்பதனால இந்த உலகியல் பற்றி வரமாட்டாங்க ஐயா சாப்பிடலாமா கேட்டார் எல்லாம் அங்க நடக்கட்டும் அடியே வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் அந்த எட்டு கொண்டாடுறதுமே தொட்டுக்கொண்டே நிற்கிறாங்க அதனால அந்த உலகத்தை பத்தி அவங்க சிந்தனையோ மற்றதோ கிடையாது அப்படின்னா பசிக்காத சார் பசிக்குமே ஊன் இணை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலத்தில ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் தெரிந்த செல்வமே அவங்க இந்த உடம்ப ஊனினை உருக்கி ஆனா உள்ளொளி பெருக்குவாங்க நம்ம நேர் மருதல வேற ஒண்ணும் இல்ல ஊனை பெருக்கி உள்ளொளி ஐசை உள்ளொளி அப்படின்னு நேர் மருதுல ஆனது அவங்க அந்த மூணிலையும் கொடுத்தார் அதனாலதான் திருமுருகாட்டுப்படையில திரு ஆவின் முடித முருகப்பெருமானை வணங்குவதற்காக போகிறார்களாம் அது அப்படியே படம் எடுத்து காட்டுகிறார் திரும நக்கீரர் என்ன பார்த்து தொடங்கி வரணும் சீரை தைய உடுக்கையர் சீரை தைய உடுக்கையர் உடுக்கையெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ இலைகளை அதைதான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க சீரோடு வளம்பொறி புறையும் வால் நரைமுடியினர் எல்லாருக்கும் அவங்க அப்படியே அந்த மாதிரி தானியே மயிர் வளர்ந்துருக்கும் வெள்ள வெளியேன்னு இருக்கும் ஏன்னா வயதானவங்க பழம்பொறி புறையும் வால் நரைமுடியினர் என்ன பண்றது அதனாலதான் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா பேச்சிட்டு இருக்காங்க இந்த பேச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு செயல் வராது செயல் இருக்கும்போது பேச்சு வராது அதான் கருமமே கண்ணாயினார் நீங்க பாருங்க அவங்களுக்கு பேச்சு வராது பேச்சு இருக்க வரைக்கும் கருமமே கண்ணாக மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து இது இந்த இடம் இருக்குன்னு கேட்டா எல்லாம் பலரும் கலந்து கூடிய இடம்னு கருதுறாங்க அங்க போய் ஒரு மணி நேரம் பேசிட்டு வருவோம்னா அப்படி வருது ஆனா சர்ச்சில் இருக்கா மசூதியில் இருக்கா நமக்கு பின்னே வந்த நிறுவனங்கள் அதெல்லாம் பழகிறாங்க அந்த மாதிரி இங்க வந்தால் அது எதுக்கு முக்கியத்துவம் நான் வணங்குற பரம்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம இங்க வந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒப்பிச்சு விட்டுருவோம் ரொம்ப திருந்தணும் இதெல்லாம் என்னைக்கு திருந்தி என்னைக்கு அண்ணாமலையா செய்ய போறாரோ இதெல்லாம் மனுஷன் செய்ய முடியாது மனுஷன் செய்ய முடியாது சரிப்பா அதனால குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெரும் துறையுரை சிவனியும் இதெல்லாம் தான் நம்ம இந்த வகுப்பை வச்சு நடத்தணும் இல்ல திருக்கோவில் வழிபாடு எப்படி செய்யணும் என்று ஒரு நம்ம எதுன்னு சொன்னா அட நான் நூத்துல வந்து ரெண்டு சைபர் அடிங்க ஒன்னாவது தேர்ட்டு ஒன்னாவது தேர்ட்டு எப்படி கோயிலுக்கு போக வேண்டும் எப்படி வணங்கி வர வேண்டும் இதெல்லாம் செய்யும் அவர் பாருங்க எங்க இருக்கோம் திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே இந்த உலகமானது என்னைக்குமே மாயா உலகம் அதனால அது இருட்டாதான் இருக்கும் ஆனா நீ எப்படி இருப்பாய் ஒளிவளர் வழக்காக ஒளிவிட்டு இருப்பாய் தெளிந்த பூவெளியே திருப்பெரும் துறையுடை சிவமே குணங்கள் தாம் எல்லா இன்பமே குணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கிற மூன்று குணங்கள் சாத்விகம் ராட்சதம் தாமதம் இருக்கே இந்த குணங்கள் இல்லையே தவிர மற்ற எட்டு குணங்கள் அவனுக்கு உண்டுவா அந்த குணங்கள் தாம் எல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே உன்னையே நான் அடைஞ்சிட்டேன் இனிமே எனக்கு என்னப்பா குறை எனக்கு ஒரு குறையும் இல்லை என்ன குறையும் இறைமையலோர் எம்பாவான் என்று சொல்லவா அப்படி சரி அப்புறம் அடுத்து பார்ப்போம் குறைவிலா நிறைவே போதிலா அமுதே ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே குறைவிலா நிறைவே இப்ப எல்லாருக்கும் எதாவது தொட்டு பாத்தீங்கன்னா எதோ ஒரு விதத்துல குறைவுதான் இருக்கும் குறையே இல்லாத ஒரு நிறைவுன்னு ஒண்ணு இருக்குமானா அது இறைவன் தான் வேற யாரும் மற்ற எல்லாத்தையும் ஏதேன்னு ஒரு சின்னது இருக்குதான் செய்யும் திருவள்ளுவர் ஐயா நல்லா படிச்சவங்க கிட்ட தாத்தாவா இருக்கட்டும் என்ற அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் நிறைய படிச்சு எல்லாம் குற்றமர உணர்ந்த இடத்துல கூட பெரியங்கால் இன்மை அறிவே வடிறு ரொம்ப நுனி நுனி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு ஒரு குற்றம் இருக்கத்தான் செய்யும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது போட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இப்படிதான் அப்ப எவ்வளவுதான் படிச்சு எவ்வளவுதான் தெளிவு இருந்தா கூட அந்த ரொம்ப எண்ணி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு குறை இருக்குதான் செய்யும் அது மன்னிக்க தகுந்ததாக மன்னிக்க முடியாத எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அத்தியாமத்துக்கு எல்லாம் போகணுமோ அதுதான் உறைவிலா நிறைவி போதிலா முது ஈரிலா கொடுஞ்சுழற்குன்றி இறுதியில்லாத அருமையான சுடற்குன்றாக இருக்கலாம் ஒளி பொருந்திய குன்றாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பெருமானி மறையுமாய் வேதங்களாய் இருக்கிறான் மறையின் பொருளுமாய் அதனுடைய உட்பொருளாகவும் இருக்கிறான் வந்து என் மனத்திலை மன்னிய மன்னி நல்ல மறைகளாக வேதங்களாகவும் வேதத்தின் பொருளாகவும் என்னுடைய மனதிலும் இருக்கும்படியான பொருளாகவும் இருக்கின்ற பெருமானி சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனி அருமையான ஒரு சொல்லு இந்த சிறை பெறா நீர் போல் சிறை சிறைன்னா நம்ம நினைக்கிறது ஜெயில்னு நினைப்பாங்க திருக்குறள் கூட சிறை காக்கும் யாப்பை அப்படின்னு சொல்றாங்க இங்க திரையில கரை கரையில்லாத அந்த ஒரு பெரிய நீர்நிலையில தண்ணி எப்படி இருக்கும் திரைக்க போயிட்டே இருக்கும் இப்ப கரை இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தேக்கி விட்டாங்கன்னா சிறு சிறிதா போகும் கரை இல்லாம தண்ணி நிறையமா இருந்ததுன்னா அப்படியே பிச்சு பிடிக்கும் போகும் அது போல சிறை பேராணி போல் பெருமானி உன்னுடைய நீ தருகிற ஆனந்தம் ஒரு கரையுடைய அந்த எல்லையுடைய ஆறு இல்ல கரையில்லாத ஆறு போல் இருந்து என் உள்ளத்துல பாய்கலாம் அப்படி பாய்கின்ற இன்பமே சிறை பெறா நீர் போல் என் சிந்தை வாய் பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனி இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு நீ எங்கேயோ எங்கெல்லாமாக இருக்கிறவன் கேவலம் அடியனுடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கிறாய் அப்படி இருப்பதற்கு நான் என்னப்பா செய்வேன் என்ன கைமாறு செய்ய முடியும் ஏன்னா யா எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கின்ற பரம்பொருள் ஆகி நீ இந்த கேவலம் அடியனுடைய உள்ளத்திலும் எழுந்துள்ள இருக்கிறாயின்னு சொன்னா நான் என்னப்பா கைமாறு செய்வேன் நீ இனி உன்னை என்னிறக்கேன் உன்னை நான் என்னதான் கேட்க முடியும் என்று சொல்லி ரொம்ப அருமையாக உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இப்படி என் உடத்து உடல்லையே நீ தங்கின பிறகு இனிமே நான் உன்னை என்ன கேட்டுக்கணும் வேண்டாம் ஏன் எதை நான் விரும்பணும் அதை நீ செய்திருக்கிற எனவே நான் உன்னை ஒண்ணு யாரும் எதுவும் கேட்க வேண்டியது இறக்கேன்னு சின்ன ராணா சின்ன ராணா ராணா போட்டா இறத்தல்னா யாசித்தல் அர்த்தம் இதே வலினம் போட்டுட்டா இறக்கேனே இறந்து போதல் அர்த்தம் இப்படியா இறக்கேனி இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எடுகின்ற ஜோதியே இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எடுகின்ற ஜோதியே இந்த ஆன்மாக்களுக்கு உயிருக்கு உயிராய் இருந்தவன் ஒளியாக வருவது எப்பன்னு கேட்டா பெருமானி நீ கண்ணு காட்டினாலும் நான் காண முடியாதப்பா நீ காணுமாறு எனக்கு காட்டணும்ப்பா என்றெல்லாம் வேண்ட வேண்ட வேண்ட வேண்ட இறந்து அப்படி அவங்ககிட்ட வேண்டினோம் என்றால் அவனும் உள்ளத்தில் இருப்பான் உள்ளத்தில் இருப்பான் நல்ல அப்படி இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதி அப்படியே ஒளி பொழும்பாக இருப்பானாம் ஒளி வடிவமாக இருப்பானாம் எழுகின்ற ஜோதி இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாயி பெருமானி உன் திருவடி எங்க இருக்குன்னு கேட்டா தேவர்கள் எல்லாம் யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க சிரத்தின் மேல் அதை திருவடி வைப்பேன் அப்ப வணங்குனா வணங்குவங்க தலையில எல்லாம் உன் திருவடி வைப்பாய் எனவே உன் திருவடி எங்க இருக்குது யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் சென்னியின் மேல் சரி சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வல்கிறாரே என்கிறாரே அந்த வைத்து வனங்களுடைய தலையிலெல்லாம் திருவடி வைத்து வைத்து வைத்து வைத்து அவன் அப்படியே ஆட்கொள்வான் இல்ல அப்படிப்பட்ட பெருமான் அவன் என்று சொல்ல அதெல்லாம் திருவடி தீட்சிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க திருவடி தீட்சிங்கிறது அந்த திருவடி தீட்சிங்கிறது பெரும்பாலும் திருமடங்களிலேயே கூட பலருக்கு பல ஞானிகளுக்கு கிடைக்கல நாங்க பார்த்ததுல இன்னொரு சொல்லியிருப்பேனே காஞ்சிபுரத்துல தொண்டமண்டல ஆதீனம் தான் இப்ப இருப்பவருக்கு முந்தியவருக்கு முந்தியவருக்கு முந்தியவர் அந்த திருவடி ஆனா இணையார் திருவடி என் தலை நீர் வைத்தருவி துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன் உன் திருவடி திட்டி எனக்கு கிடைச்ச பிறகுதான் எனக்கு சுற்றத்தாடே இல்லை நீதான் எனக்கு சுற்றம் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பரும் நீ எல்லாம் நீ தான் எப்போ இந்த திருவணி தீட்சின்னு இல்லையானால் இல்லையானாலும் தெரியாது அது ஆனா இப்ப ஏன் இப்படி பெரும்பாலும் விட்டுட்டாங்கன்னா அது மாதிரி யாரும் செய்யறதுக்கு விரும்புறதா செய்யவும் இல்லை